السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونكتب ما قدموا وآثارهم وكل شيء نحصيناه في إمام مبين صدق الله العلي العظيم அல்லாஹின் நல்லடியாளர்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தப்புவா செய்து அவனால் தேவைப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் ஒசையத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் கற்பித்துக் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பூவுலகத்தில் மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அல்லாஹான பல வகையான விடயங்களை கட்டாயப்படுத்தி வைத்திருக்கிறான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு மனிதனுக்கு தேவைப்படக்கூடியது உணவு உடை இருப்பிடம் வாழ்க்கை துணைவி ஒரு நல்ல ஒரு குடும்பம் ஒரு நல்ல ஒரு வாகனத்திற்கு ஒரு வாகனம் இப்படியாக பல விடயங்களை உலகத்தில் எல்லாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு மூல அம்சங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் தீன் இருந்தாலும் கூட ஒரு மனிதத்தில் எல்லாவுடைய தீன் இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு ஒரு ஹலாலான வருமானம் உழைப்பு தேவைப்படும் ஒரு வீட்டின் பக்கமாக அவர் தேவைப்படுவார் சாலையான ஒரு மனைவியை பக்கமாக தேவைப்படுவார் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கட்டாயப்படுத்தியிருக்கிறார் நம்மிலே அநேகமானவர்கள் பெருமை பெற்றுக் கொள்ள முடியும் சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது என்பதால் வீடு இருக்கிறது வாகனம் இருக்கிறது மனைவி இருக்கிறார்கள் குழந்தைகள் சாலையான நல்ல ஒரு குடும்ப பின்னணி இருக்கிறது அல்லா அனைத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நம்மளே அநேகமானவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் அல்ஹந்து என்றும் சொல்லிக் கொள்ளலாம் ஆனாலும் அன்புக்குரிய சமூகத்தை தெரியாது இவைகள் அனைத்தை இடமும் மிக முக்கியமான ஒன்றுதான் நாங்கள் வாழ்வதற்கு நல்ல ஒரு சூழல் தேவை ஒரு மனிதன் வாழ்வதற்கு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் நல்ல ஒரு சூழல் தேவை அந்த சூழல் எப்போது மாசுபடுமோ அப்போது எங்களிடத்தில் என்னதான் இருந்தாலும் கூட அவைகளை கொண்டு நாங்கள் பயந்து பயந்துதான் வாழ வேண்டும் ஆப்பிரிக்காவுடைய பிரதேசங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு சுத்தான சுகானுத்தாரா எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு பயம் இருக்கிறது பொழுது விடிந்ததற்கு பிறகுதான் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள் சூரியன் மறைந்து விட்டால் தங்களுடைய இருப்பிடங்களுக்குள்ளே பதுங்கிக் கொள்வார்கள் வெளியே மக்கள் கதைத்து வெளியே மக்கள் போக மாட்டார்கள் ஒரு வகையான பயம் பல நபர் எல்லா பயத்தை கொண்டு சோதித்திருக்கிறார் ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை அலமதுல்லா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியமத்துத்தான் எந்த நேரத்திலும் எத்தனை மணிக்கும் எங்களுக்கு வெளியே நடமாட முடியும் அல்லாஹ் இந்த நாட்டில் எங்களுக்கு பயம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இல்லாமலாக்கி வைத்திருக்கிறார் அதை நிரந்தரமாகவே அல்லாக்கி வைப்பார்கள் ஆனாலும் வகுப்புரிய சகோதரனை தெரியாமலே சூழல் என்று சொல்லும் பொழுது அந்த சூழலை பல வகையாக பார்க்கலாம் பயமில்லாத ஒரு சூழல் பௌத்தீக வளங்கள் அனைத்தும் அதாவது மெட்டீரியலிசம் நிறைந்த ஒரு ஒரு சூழல் இவைகள் அனைத்தையும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்புக்குரிய பெரியாருடைய சகோதரர்களே ஆத்மீகத்தை பால்படுத்தக்கூடிய சரியான ஒரு குழந்தை வளர்ப்பை எடுத்துச் முடியாத ஒரு வகையான சூழலுக்கு நாங்கள் கண்டப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக கடந்த நாலு ஆண்டுகளுக்குள்ளே யுத்தம் முடிந்துவிட்டது அல்ஹம்துல்லா என்று சொல்லி நாங்கள் பயங்கரவாதத்தை முடித்துக் கொண்டு விட்டோம் என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டாலும் கூட அன்புக்குரிய சகோதரனை தெரியாதே ஒரு ஆத்மீகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆத்மீகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய பயங்கரவாதம் தலையெழுப்பி இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான ஆத்மீகத்தின் பிரகாரம் வாழ முடியாது கசினோக்கள் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பியூட்டி சலூன் என்ற பெயரில் விசார விடுதிகள் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மசாஜ் சென்டர் என்ற பெயரில் சுகானம்மா எத்தனையோ வகையான பேப்பர் எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சண்டே டைம்ஸ் அல்லது சண்டே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் எடுத்து பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விளம்பரங்கள் அங்கே இருக்கக்கூடிய அலான் விளம்பரங்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எங்களுடைய குழந்தைகள் எப்படி வளருவார்கள் ஆக கூடுதலான அருகுணம் இருக்கிற எதற்கு அதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை எதை பற்றி பேசப்படுகிறது ரிக்ரூட்மெண்ட் வேலை வாய்ப்பு இருக்கிறது எந்த எந்த துறையில் வேலை வாய்ப்பு இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களுக்கு இத்தனை வயது நிரம்பியவர்கள் தேவை இப்படிப்பட்டவர்கள் தேவை அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாமலே அவைகள் வேளாண் செய்யப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு ரிக்ரூட்மெண்ட் செய்யப்படக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு புறத்தில் கசினோக்கள் இன்னொரு புறத்தில் பியூட்டி சலூன் இன்னொரு புறத்தில் மசாஜ் சென்டர் இன்னொரு புறத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பள்ளி வாயிலையும் சூழ இருக்கிறது சுத்தி இருக்கிறது இன்டர்நெட் கஃபே தாராளமாக இருக்கிறது குறைந்த செலவுக்கு குறைந்த விலைக்கு பெற்றுக் கொள்ள ஒரு போட்டல் தண்ணி வாங்குவதாக இருந்தால் அதற்கு ஒரு பணம் கொடுக்க வேண்டும் அதை விடவும் சீப்பான் அதை விடவும் மலிவு ஒரு ஒரு லேசான கட்டிடத்தை கட்டு கட்டுமானத்தை கட்டி ஒருவனை சியாலம் ஒரு சபையுள்ளுக்கு போய் இன்டர்நெட் சபையுள்ளுக்கு எங்களுடைய சிலாருக்கு போய் அமர்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அனைவரும் படித்திருப்பீர்கள் சென்ற இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் வெளியான பத்திரிகையினுடைய பத்திரிகையினுடைய நியூஸ் இவைகளை பார்க்கும்போது நாங்கள் யோசிக்க கூடாது என்னுடைய குழந்தை எப்படி இல்லை என்பதாக ஆனால் என்னுடைய குழந்தையும் அந்த சூழல்ல தான் வாழ வேண்டியிருக்கிறது என்ன சொல்லுகிறது அந்த நியூஸ் ஒரு ஆச்சரியமான செய்தி இலங்கையில் தொலைத்தொடர்பு சாதனங்களை பாதிக்கக்கூடிய மக்களுடைய விகிதாசாரம் இருபத்தி ஐந்து வீதத்தை தாண்டவில்லை ஒன்னு இருபத்தஞ்சு வீதம் டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அவர்களுக்கு இன்டர்நெட் எக்ஸஸ் ஆக ஏதும் இன்னும் ஐந்து வீதமான மக்களுக்கு எக்ஸாக முடியாது அதற்குரிய வசதி இல்ல அதற்குரிய ஏற்பாடுகள் இல்ல அப்படி இருந்தும் தகவல் என்னவென்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த தகவல் உலகத்தில் ஆக மோசமான நாடு இலங்கை லாஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல செக்ஸ பத்தி கூடுதலாக கூகுள்ல சேர்ச் பண்ணி நாடுகள்ல சிலோன் முதலாவது நாடு நாங்கள் யோசிக்க வேண்டும் எந்த சூழல்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனுடைய ரிப்போர்ட் இது எங்களோட குழந்தைகளை எப்படி நாங்கள் வளர்க்க போறோம் எங்களோட குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு என்வாரன்மெண்ட் உருவாக்கி இருக்கிறோம் இந்த நாட்டில் பெரிசா சொல்றாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி அஞ்சூறுக்கு மேற்பட்ட போனோகிராபிக் வெப்சைட்ஸ் நாங்க இந்த நாட்டில் பேன் பண்ணி இருக்கிறோம் என்று சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு இருக்குது எத்தனை லட்சம் இருக்குது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நல்ல ஒரு சூழல் தேவை ஆரோக்கியமான ஆத்மீகத்தை பாதுகாத்து ஆத்மீக எழுச்சியுடன் வாழ்வதற்கு நல்ல ஒரு சூழல் தேவை எனவே தான் நாங்கள் தேவைப்பட்டிருக்கிறோம் அவசியமாக சிந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எப்படி எங்களுடைய சிறார்களுக்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க முடியும் நல்ல ஒரு என்வாரன்மெண்டை உருவாக்கி கொடுக்க முடியும் தன்னுடைய ஆன்மீகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பள்ளி வாயில்களை கொஞ்சம் திறந்து விடுகிறது வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து கூடி கலைத்து சில விடயங்களை முடிவு செய்வதற்குரிய சென்டர்களாக பள்ளி வாசலை ஆக்குங்கள் பள்ளிகள் சூழ்நிலை ஆக்டிவிட்டிஸை கொண்டு வாருங்கள் பள்ளி ஒரு பிளாட்ஃபார்ம் அது ஒரு சென்டர் எல்லாருக்கும் வரலாம் கலைக்கலாம் பேசலாம் செய்யலாம் சமூகத்தை பற்றி யோசிக்கலாம் எங்களுடைய சிறார்கள் எங்களுடைய வாலிபர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் அமைத்து கொடுக்காவிட்டால் இவர்கள் நாசமாகிவிடுவார்கள் இவர்கள் செத்து போயிடுவார்கள் அவர்கள் செத்து போகவில்லை அவர்களை கெடுத்து விட்டோம் நாங்கள் அவர்களுக்குரிய சரியான பிளாட்ஃபார்மை நாங்கள் அமைத்துக் கொடுக்கவில்லை சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல மூணல்ல பலாயிரக்கணக்கான பிரச்சனைகள் ஒரு புறத்தில் எட்டீர்கள் மறுபுறத்தில் ஒரு புறம் ஒரு நாளும் இல்லாத அளவுக்கு விடோஸ் விதவைகளுடைய விதவைகளுடைய தொகை கூடிக்கொண்டிருக்கிறது எத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லீம் பெண்கள் விதவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான சிறார்கள் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான அங்கவீனர்கள் டிசேபிள்ஸ் எத்தனை பேருக்கு மந்த புத்தி வாழ்க்கையை யோசித்துக் கொண்டு கண்டுக்கூடிய சகோதரே ஒருத்தருக்கு மந்த புத்தி இருக்கலாம் ஆனால் அவருக்கு பசி வருவது போல தாகம் வருவது போல அவருக்கு காம உணர்வும் வரத்தாட்சிக்கும் காம உணர்வும் வரத்தாட்சிக்கும் ஒருத்தர் நிசைவராக இருக்கிறார் அவர் மந்த புத்தி சரியான புத்தி வேலை செய்தில்லை உழப்பி அதாவது குழப்பி பேசுகிறார் நான் அவருடைய திருமணத்தை பற்றி யோசிக்க மாட்டோம் அவருடைய நிக்காகை பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம் ஆனால் அவருக்கு பசி வருவது போல அவருக்கு தாகம் வருவது போல அவருக்கு பாவ உணர்வும் இருக்கிறது அந்த பாவ உணர்வுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கோம் அதை பற்றி யோசித்திருக்கிறோமா அதை பற்றி சிந்திக்கிறோமா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சில்லறை பிரச்சனைகளை மட்டும் பேசாமல் ஜென்ரலாக நாங்கள் ஒரு வியூல இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும் இந்த சிறார்களை பார்க்க வேண்டும் சிறையில் வாழக்கூடியவர்கள் எத்துணை வீதம் நாங்கள் பெருசா சொல்லிக் கொள்வோம் நாட்டில் முஸ்லீம்கள் பத்து பதினைந்து வீதம் இருக்கலாம் என்று இருக்கிறோம் என்பதாக நாங்கள் கேட்கிறோம் அன்புக்குரிய சகோதரே வருடாந்தம் ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டிக்கு என்றாகக்கூடிய மாணவர்களுடைய தொகை என்ன முஸ்லீம்களில் எத்தனை பர்சன்டேஜ் பத்து வீதம் முஸ்லீம்கள் நாட்டில் வாழ்கிறார்கள் என்றால் எங்களுக்கு பத்து வீதம் கிடைக்க வேண்டும் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அப்பதான் நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய சமூக சமூகம் சரியாக பாப்புலேஷன் அளவுக்கு அவர்களுடைய புதிய அளவுக்கு அவர்கள் பாரா அவர்கள் என்ன செய்கிறார்கள் யூனிவர்சிட்டியிலையும் பல்கலைக்கழகங்களையும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமை பெற்றுக் கொள்ள முடியும் ஆனாலும் போகவதோ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸோ நாலு வீதத்துக்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலும் ஒரு கவலையான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த நாலு வீதத்தில் மூணு வீதம் பெண்கள் இந்த நாலு வீதத்தில் மூணு வீதம் பெண்கள் அநேகமானவர்கள் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பெண்களே தான் அது சந்தேகம் கிடையாது சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அடுத்ததாக மறுபக்கம் யோசித்தால் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் நாலு வீதம் என்பதாக வைத்துக் கொண்டால் சிறைச்சாலைக்கு போகக்கூடிய நிதாசாரம் என்ன சிறைக்குள்ளே போகக்கூடிய மக்களுடைய விகிதாசாரம் என்ன எத்தனை வீதம் பிரசண்டேஜ் என்ன அது எத்தனை வீதத்தை தாண்டி இருக்கிறது இதை பற்றி நாங்கள் எப்பொழுதாவது யாராட்சி செய்தோமா ஆனால் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய சுபகுடைய தொழுகையில இமாம் அவர்கள் சுரத்து தகு போதாம சுபகுடைய தொழுகையை தொழிலிச்சால் கேள்வி கேட்பது காயிரம் பேர் இருப்பார்கள் ஏன் இன்றைக்கு சுபகுடைய தொழுகையில சுரத்து தகு போதப்படவில்லை என்பதாக ஆனால் சுரத்து தகு என்ன சொல்லுகிறார்கள் ஜக்காத்து வாங்குறது கூட்டத்தில் சிறை கைதி கிடையாது சிறை கைதி அதாவது கிறிஸ்துமஸ் இவங்களுக்கு செலவழிக்கிற ஒவ்வொரு சொந்த பணத்தில் செலவழிந்தோம் வாப்ப சிறையில வாழுகிறாரு வாப்ப சிறையில இருக்கக்கூடிய வாப்பாவை வாப்பாவுடைய இடத்துக்கு வாப்பாவுடைய குழந்தைகளை அனுப்பி வைக்க வேண்டாம் அந்த குடும்பத்தை நாங்கள் தேர்ச்சியா பண்ண வேண்டும் அந்த குடும்பத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்குரிய குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்து அவர்களுடைய குடும்ப தலைவர் வாப்பா அந்த மரியல்ல வாழ்வது போன்று இவர்கள் மரியலுக்கு போய்விடக் கூடாது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சமூகம் என்று சொல்லக்கூடியது இது வெறுமனே நானும் என்ற பிள்ளையும் மட்டுமல்ல நானும் வேண்ட மனைவிக்கு மட்டுமல்ல நானும் பேத வாக்களோட குடும்பம் மட்டுமல்ல நாங்கள் சமூகமாக வாழும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முகம் கொடுக்க வேண்டும் இவைகளை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டும் இவைகளை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும் அந்த மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற ஆகத்திற்கு பிரச்சனை எல்லா வீடுகளிலையும் பொறுப்பை பொறுத்தவரையும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் செலுத்தக்கூடிய சூழலை பொறுத்தவரையில் இன்றைக்கு எந்த வீட்டிலையாவது ஒரு காலம் இருந்துச்சு மக்கள் எங்களை வீட்டில் தனிபோன் இருக்குது என்று பெருமைப்பட்டுக் கொண்டாங்க அது கொஞ்ச நாள் போகக்குள்ள அது தனிபோன் என்றது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல அது சர்வ அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துட்டு கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனை வச்சு பெருமைப்பட்டாங்க இப்ப அதுவும் பிரச்சனை அல்ல அது எல்லாம் கையில் இருக்கிறது அது எல்லா இடத்திலையும் இருக்கிறது சும்மா சர்வ சாதாரணமாக மாறி இருக்கிறது அதுக்கு பிறகு ஒரு காலம் வந்துச்சு எங்களை வீட்டுல இன்டர்நெட் இருக்கிறதாக மக்கள் தெரிவித்துக் கொண்டார்கள் இன்றைக்கு அதுவும் பிரச்சனை இல்லை இல்லாதது இல்லாமல் போய்விட்டது இப்ப எப்படி யாவிட்டு சொன்னால் அது நாங்க அதை வைஃபை வீட்டையே வைஃபையாக மாற்றிவிட்டோம் எங்களை வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்கு வயலஸ் எந்த வயலஸ் எந்த ஒரு வயரும் தேவையில்லை யாருக்கு வேணுமோ ஒத்தனுடைய ஐபோனால ஒத்தனுடைய ஐபேடால ஒத்தனுடைய லேப்டாப்பால ஒத்தனுடைய பிசியால வீட்டுக்கு வந்த விசிட்டரும் கேட்கிறவங்களோட பாஸ்வேர்டை கொஞ்சம் தாங்களே அவருக்கு பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம் அன்புக்குரிய சகோதரே எங்கட வீட்டை நாங்க வைஃபை ஆக்கிட்டோம் என்ன செய்யறாங்கன்னா யாரு எதை பாக்குறாங்க யாரு எதை கேட்கிறாங்க யாரு எதை ரசிக்கிறாங்க யாரு எத்தனை மணிக்கு கேட்கிறாங்க என்பது கூட யாருக்கும் தெரியாது பாப்பா உமா ரெண்டு பேரும் நிம்மதியாக தூங்குறாங்க குழந்தைகளை தூக்கமாக்கி விட்டாங்க சந்தோஷமாக தூங்குங்கள் துவாவை கொண்டு தூங்குங்கள் பிள்ளைகளும் தூங்குவது போல பாசாங்க செய்கிறார்கள் எதுவரைக்கும் தான் உமா வாப்பா தூங்கும் வரைக்கும் இரவை நேரத்துங்கிற பிள்ளை என்ன செய்து ராவேல பார்த்தா எங்களுக்குள்ள புள்ள எந்த பேஸ்புக்ல கட் பண்ணுது எங்கட ராவேல் எங்கட யாருக்கு எஸ்எம்எஸ் அடிக்குது எங்கட புள்ள ராவுக்கு யாருக்கு அந்த யாருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாரு சுகானந்தம் இதை பத்தி யோசிக்கிறவா கண்டு இருக்கிறாரு இதை பத்தி திங்க் பண்ற எங்க இருக்குது வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் எங்கட கையில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் எங்கட கையில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் எங்களை கையில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி இருக்கிறது இது அல்லாஹுடைய பெரிய ஒரு ஞாபகத்தாக எங்களுக்கு காத்துக் கொள்ளாமல் இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தினோம் இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தினோம் இன்றைக்கு எங்களுடைய பள்ளி வாசல்கள் டெக்னாலஜியை விட்டும் ரொம்ப தூரமாக விட்டது எங்களுடைய பள்ளி வாசல்கள் டெக்னாலஜியை பாதிக்கிறது இல்லை டெக்னாலஜியை பள்ளிக்குள்ள பாதிப்போம் நல்லதை பரத்துவதற்கு நல்லதை சொல்லுவதற்கு நல்லதை மக்கள் அறிமுகப்படுத்துவதற்கு இன்னைக்கு நாங்கள் கருத்து பாலிக்கல்ல அன்புக்குரிய சகோதரரே எங்கள நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் இந்த டெக்னாலஜி எதிர்த்து பாவிக்கப்படுகிறது முஸ்லீம்கள் எதிர்த்திலே பாவிக்கிறார்கள் முஸ்லீம்கள் இதில் எதை ஷயா பண்ணிக் கொள்கிறார்கள் முஸ்லீம்கள் இதில் எதை கோவல் பண்ணுகிறார்கள் முஸ்லீம்களுக்கு இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன நான் அன்புக்குரிய சகோதரத்தை மூணு விடயங்களை பற்றி நினைக்கலாம் நினைக்கிறேன் தவறான முறையில் தவறான விதத்தில் இந்த வெப்சைட் இந்த இணைய தளங்களை நாங்கள் பாவிக்கும் பொழுது ஒரு மெசேஜை நாங்கள் போவன் பண்ணும் பொழுது ஒரு மெசேஜை நாங்கள் விடும் பொழுது அன்புக்குரிய சகோதரே அதனால வரக்கூடிய விளைவுகள் மூணு வகையில் என்னை பாதிக்கும் இது மூணும் குரான் ஹதி சொல்லக்கூடிய உண்மைக்கு இது மூணும் குரான் ஹதி சொல்லக்கூடிய உண்மைக்கு அல்லா சொல்லுகிறான் உனக்கு நீங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் எதை விட்டு விட்டு சென்றீர்களோ எதை முற்படுத்தினீர்களோ அதை நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் வளர்த்து நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் மா அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் எதை செய்துவிட்டு வந்தார்களோ அதை நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் அச்சு செய்தீங்களா எழுதப்பட்டிருக்கிறது நோக்கப்படுத்தீங்களா எழுதப்பட்டிருக்கிறது மது அருந்தினீங்களா எழுதப்பட்டிருக்கிறது வட்டி வாங்கி வாங்கினீங்களா எழுதப்பட்டிருக்கிறது வினாசை செய்தீங்களா எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அந்த சொல்லுதான் எந்த பாவத்துக்கு எந்த நன்மையான கர்மத்துக்கு உங்களுக்கு பின்னாலும் உங்களுக்கு பின்னாலும் அதனுடைய அடிச்சுவடுகள் எங்கு இருக்குமோ அவைகளையும் நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றனர் ஒரு செய்தியை ஒரு மெசேஜ் எடுத்து ஒரு பாடகிராபிக் செய்தி ஒரு அசிங்கமான ஒரு படம் இதை இந்த மக்களுக்கு போவர்ட் பண்ணினீங்க நீங்க மௌத்தானாலும் அவருடைய பிசியில அவருடைய வெப்சைட்ல அவருடைய கஸ்டடியில நீங்க அனுப்பின அந்த போட்டோ இருக்கத்தான் செய்யும் அந்த பிலிம் இருக்கத்தான் செய்யும் அந்த பிக்சர் இருக்கத்தான் செய்யும் அல்லா குரான் சொல்லுகிறார் நீ அனுப்பினது தானே அவருடைய ஆசார் உன்னை அவருக்கு வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கும் மறந்து விடாதே மறந்து விடாதே வனத்துமா சத்தமும் ஆசாரமும் நீங்கள் முற்படுத்தியது மாத்திரமல்ல மவுத்துக்கு முன்னால செஞ்ச அமல் மாத்திரமல்ல மவுத்துக்கு முன்னால செஞ்சுட்டு நீங்க ஒன்றை செஞ்சுட்டு போறீங்க அதனால மக்கள் பாவம் செய்தாங்க அதனால மக்கள் நன்மை செய்தாங்க அல்லா சுகானு தலைவர் சொன்னாங்க ஆதம் ஒரு ஆதமுடைய மகன் மௌத்தாக இருந்தால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும் ஆனால் ஒன்றை தவிர மூணை தவிர அதுல ஒன்று தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் அது நன்மையாக இருந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அது பாவமாக இருந்தால் உங்களுக்கு பாவமாக இருக்கும் குரான் அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான் لا يحمل ليحملوا اوزارهم كاملة يوم القيامة ومن اوزار الذين يضلونهم நாளை கயாமத்துடைய நாளையில் செய்திகளை பரத்தக்கூடியவர்கள் மெசேஜ்களை போவர்ட் பண்ணக்கூடியவர்கள் அசிங்கமான ஹராமான அசுத்தமான பாவங்களை மக்களை பற்றி புறமோட் பண்ணக்கூடியவர்கள் இவர்களை பற்றி குரான் அல்லா சொல்லுகிறான் நீங்க செய்ததற்குரிய பாவத்துக்குரிய பாவத்தை அங்க சம்பூர்ணமாக நீங்கள் சுமக்க வேண்டி வரும் நீங்க சுமக்க வேண்டி வரும் அது மட்டுமல்ல ஒவின் அவுதார் ஒமின் அவுதார் இல்லதீனை உமிழ்லுனகும் அவர் அதனை யாருக்கு போவர்ட் பண்ணினாரோ அவர் அவரை யாருக்கு போவர்ட் பண்ணினாரோ அந்த நெட்வொர்க்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய பாவத்தையும் நீ சுமக்க வேண்டி வரும் அத்தனை பேருடைய பாவத்துக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான் ஒரு மெசேஜ போவர்ட் பண்றது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி வந்த டாக்குமெண்ட் போவர்ட் பண்ணுவது ஒரு அசுத்தமான ஹராமான ஒரு பிக்சரை போவர்ட் பண்ணுவது ஒரு பெண்ணை போட்டோ எடுத்து சுபகானம்மா சுபகானம்மா நிக்காகுடைய சபைகள்ல திருமண வீடுகள்ல நிக்காக நடக்குது துவாவலப்படுகிறது கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்ணையும் அங்க வந்திருக்கக்கூடிய மாப்பிளையையும் எத்துணை பெண்கள் எத்துணை ஆண்கள் போட்டோ எடுக்கிறாங்க முன்னைய ஒரு காலத்துல நிக்காகல வந்து போட்டோ எடுக்க வாரது போட்டோகிராஃபர் எடுக்க வாரது யாருன்னு சொன்னா ஒரு கேமராமேன் தான் வருவார் ஒரு கேமராமேன் அது அவரு போட்டோ எடுத்து அதை கழுவி ஒரு ஆல்பம்ல போட்டோ ஒப்படைச்சோடும் அதுதான் முந்தைய காலத்தில் இருந்தது இப்ப அப்படி அல்ல இப்ப எல்லாருடைய கையிலே ஸ்மார்ட் போன் இருக்கிறது அது கழுவ தேவையில்லை அது லைவாக எங்கேயோ இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறாங்க அது லைவாக அவங்களோட வீடியோ ரெக்கார்ட் ஆடி கொண்டிருக்கிறது வெட்டம் இல்லாத சமூகம் ஒரு பெண்ணை இவ்வளவு காலம் பக்குவமாக வளர்த்து பக்குவமாக உருவாக்கி இத்தாதல் உட்கார வச்சு வந்திருக்கக்கூடிய முழு பேரும் தன்னை ஸ்மார்ட் போனை முன்னுக்கு வச்சுக்கொண்டு லைவாக இந்த உங்களோட மவல உங்களோட மகளுடைய வாய உங்களோட குழந்தைகளுடைய செல்வத்தை செல்வத்தை அன்புக்குரிய சகோதரி உலகத்துக்கு காட்டுறாங்க எத்தனையோ பேருடைய வீடியோல ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்குது அதை ராவையில பார்த்து ரசிக்கிறாங்க அதுக்கு காலையில பவன் தருகிறாங்க மிச்சம் நல்ல ஹயா மிச்ச நல்ல மூஞ்சி மிச்ச நல்ல வாய் சுபகானம்மா இதெல்லாம் ஜினாவுடைய கமெண்ட்ஸ் இது யாரை பத்தி சொல்லப்படுகிறது இது பாலிவுட்ல வந்தாக்களை பத்தி அல்ல இது ஹாலிவுட்ல வந்தாக்களை பத்தி அல்ல உங்களுக்கு பிறந்த உங்களுடைய மகளை பத்தி உங்களுடைய குழந்தைய பத்தி இதெல்லாம் லேசான விடயம் அல்ல இதை லேசாக கருத வேண்டாம் இது தயாமத்தின் அடையாளம் சொன்னாங்க சொல்லமாக அழகிவ சொந்தம் ஜினா எப்படி தெரியுமா பரவும் சமூகத்துல காத்தில்லாத இடமில்லை அதே போல ஜினா இல்லாத இடமில்லாமல் இடம் இல்லாமல் காத்தில்லாத இடம் கிடையாது எங்க பார்த்தாலும் காத்திருக்கிறது இதே போல ஜினா பறந்து விடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்கள் இந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணக்கூடியதும் அப்லோட் பண்ணப்படக்கூடியதும் எதுன்னு சொன்னா மெஜாரிட்டி அதிகமாக பார்த்தால் அது அன்புக்குரிய சகோதரே அன்பான பெரியார்களே மானபந்தமான அசுத்தமான ஹராமாக்கப்பட்ட பிக்சர்ஸும் போட்டோவும் தான் படங்களும் தான் அதில் அப்லோட் பண்ணப்படுகிறது அதுதான் மக்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மக்கள் ஷேர் பண்றாங்க அல்லா குரான்ல சொல்லுகிறான் பல யுஸ்மலன் யோகல் கியாமத்தி அம்மா காணும் நீ இன்றைக்கு செஞ்ச பாவத்தை பாவமாக மட்டும் பார்க்க வேண்டும் இதனுடைய விளைவுகளை அவருக்கு போனால் சிந்திக்க வேண்டி வரும் ஒரு பெரிய ஆளும் தன்னுடைய உரையில நிகழ்த்துறாரு உரையில சொல்றாரு ஒரு சகோதரர் ஒரு ஹராமான ஒரு பாவமான ஒரு பிக்சர்ஸ் அதனுடைய போட்டோஸ் அங்க வரக்கூடிய டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு இவர் என்ன செஞ்சார் என்றால் அஞ்சூறு ரியால் கட்டி சப்ஸ்கிரைப் ஆயிட்டான் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு கிழமையும் அந்த வெப்சைட்ல வரக்கூடிய போட்டோஸ் படம் பிக்சர்ஸ் போனோகிராபிக் டாக்குமெண்ட் இதெல்லாம் இவருக்கு வந்து சேரும் இவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு நாள் ராவு நேரத்தில் மாலை வடக்கில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய நண்பர்களோடு இதெல்லாம் போட்டு பார்க்கக்குள்ள அந்த நண்பர்கள் சொல்றாங்க எனக்கு இந்த வெப்சைட் எத்தாவே நானும் அஞ்சூறு ரூபாய் கட்டி இதுல பேச ஆகுறேன் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னாரு நீங்க தரும் சேர தேவையில்லை இமெயில் மட்டும் எனக்கு ஒரு நாளைக்கு உட்கார்ந்து எல்லாருடைய பேர் செய்யும் ஒரு ஒரு ஃபைல்ல அந்த பைல ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டா என்ன செய்யும் என்றால் அந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது பேருடைய பேர் ஐம்பது பேர் அவருடைய பிரஸ்மார் அவருடைய கூட்டாளிமாருக்கு இது நடந்ததிலே அவர் என்ன செஞ்சுட்டார் என்றால் அவருடைய வெப்சைட்ல அவருடைய இதுல அவருடைய இமெயில் அக்கௌண்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக் ஃபார்வர்டிங் என்று சொல்லி கொடுத்தார் அன்புக்குரிய சகோதரி நீங்க பேசுற லாங்குவேஜ் நான் பேசுறேன் இப்ப சொன்னா இது நடந்து கொண்டு இது சரியாக நடந்த யாரை பண்ணினாரோ அவர் அவரை கவருக்கு பைத்தாரு அந்த ஐம்பது நண்பர்கள் உட்கார சௌபா செய்தாரு இவருக்கு நடந்த மௌத்த பார்த்து பயம் வந்துட்டது நல்லவராக மாறிட்டாரு சௌபா செஞ்சிட்டாரு பப்படத்தில் ஆனாலும் ஆனாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் வைத்து மேல் பாக்ஸ திறந்தால் அந்த போனோகிராபிக் வெப்சைட்ல இருந்து வரக்கூடிய டாக்குமெண்ட் மேலாக போவர்ட் பண்ணப்பட்டிருக்கும் மேல போவர்ட் பண்ணினவர் கவனித்து வைத்தாரு எப்படி எப்ப வருகிறது அவர் தானே மவுத்து யார் அனுப்புறாங்க இது இவர் எப்படியோ ரெண்டு கிழமை பார்த்தார் ரெண்டு கிழமையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது முடியாம என்ன செஞ்சார் என்றால் அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி சொல்றாரு இப்படித்தான் இன்னால் மூத்தாகித்தாரு இதை நிப்பாட்டும் போது நிறுத்தும் போது சொல்லி அவங்க சொன்னாங்க எக்ரிமெண்ட் அப்படி ஒன்று இல்ல அவர் அஞ்சு வருஷத்துக்கு சப்வைஸ் பண்ணி இருக்கிறாரு அஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கும் இதை இல்லாம கொண்ட ஒரே ஒரு வழி அவருடைய பாஸ்வேர்டு எங்களுக்கு வேணும் நீங்கள் லொகின்னாது உங்களுக்கு வேணும் என்று அவருடைய பாஸ்வேர்டை பாவித்து இதை இல்லாம கேள்வி இல்லாம வேற வழியில இல்லாம கேளாது அஞ்சு வருஷம் வரைக்கும் இது வந்து கொண்டு நடந்தது வனத்துமா சத்தமோ ஆசாரம் வனத்துமா சத்தமோ ஆசாரம் அன்பு நண்பர்களே அன்பு சகோதரர்களே அன்பு வாலிபர்களே தௌபா செய்யுங்கள் தௌபா செய்யுங்கள் அலைமத்து நப்சும் அல்லா சொல்றான் வான வெடித்து விழுந்து அவருக்குள் உள்ளதெல்லாம் எழுப்பி வைதல் வைதல் விசாரு சுத்திரத் வைதல் குபோர முக்சிரத் கடல்ல கடல் நெருப்பெடுக்கும் அவரிலிருந்து மக்கள் வெளியாகுவார்கள் வானம் வெடித்து விழும் அந்த நேரத்தில் நீங்க கண்டுகொள்வீங்க எதை காண்பீங்க எதை காண்பீங்க அடிமத்தினம் எதை உட்படுத்தினீங்களோ அதுகும் இருக்கும் எதை பின்னால விட்டுட்டு வந்தீங்களோ அதுவும் இருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பான வாலிபர்களே அன்பானவர்களே இந்த பாவத்தை செய்ய வேண்டாம் ஒருவருக்கு ஒரு மெசேஜ போவன் பண்ண வேண்டுமா ரெண்டு முறை யோசிங்கோ இந்த மெசேஜ் நான் போவர் பண்றதுனால எனக்கு எந்த கஷ்டம் இல்ல எனக்கு எந்த செலவும் இல்ல ஸ்டாம்ப் டியூட்டி இல்ல எனக்கு ஸ்டாம்ப் அடிக்க தேவையில்ல போஸ்ட் ஆபீஸுக்கு போக தேவையில்ல போஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு போட தேவையில்லை ஜஸ்ட் கிளிக் பட்டன் ஒரு பட்டனை கிளிக் பண்ணி நான் டாக்குமெண்ட் பேசுறோம் ஒரே நேரத்துல நூறு பேருக்கு போகும் ஒரே நேரத்தில் ஆயிரம் பேருக்கு போகும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரே நீங்க செய்யற வேலைக்கு எந்த கஷ்டம் இல்ல ஆனா நீங்க செய்யற வேலையால வர கூடிய பாவம் அந்த பாவத்துக்கு சௌபா இல்லை அந்த பாவத்துக்கு சௌபா இல்லை அந்த பாவத்துக்கு சௌபா செய்ய கஷ்டம் இதை பற்றி உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள் ஒன்று நாங்க ஒரு பண்ணினால் ஒரு டாக்குமெண்ட காட்டி கொடுத்தால் என்ன தெரியுமா அவங்க செய்யற முழு தவறுக்கு நாங்க குத்தவாளிகள் நாங்க பாதிகள் இதை மறந்து விட வேண்டும் இரண்டாவது இன்னும் ஒரு குத்தத்துக்கு நாங்கள் ஆளாகிறோம் அல் முஜாஹரா பாவத்தை நாங்கள் பகிரங்கப்படுத்துகிறோம் பாவம் என்பது மறைக்கப்பட வேண்டிய ஒன்று பாவத்தை பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது தான் செய்த தவறக்கூட ஒரு நாளும் பகிரங்கப்படுத்தக்கூடாது பாவத்தை பகிரங்கப்படுத்துவது பெரும் பாவம் இன்னைக்கு நான் அப்படி அல்ல வெஸ்டர்ன் வேர்ல்ட் அப்படி அல்ல எங்கட ஹாலிடே எப்படி இருந்துச்சு நாங்க ஹாலிடேல என்ன செஞ்சோம் எந்த பீச்சில குடிச்சோம் எப்படி இருந்துச்சு நைட் எப்படி வீடியோ பண்ணி ஷேர் பண்ணி கொள்றாங்க இது பாவத்தை பகிரங்கப்படுத்துவது அல்லாஹுடைய நபி சொன்னாங்க இந்த கூட்டத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இந்த கூட்டம் அல்லா மன்னிக்கவே மாட்டான் கொல்ல உம்மத்தி நவீன அதிர்ஷ்ட வந்திருக்கிறது என்னுடைய உம்மத்தி முழுக்க அல்லா மன்னித்து விடுவான் வட்டிக்காரரை மன்னிப்பான் ஜானியை மன்னிப்பான் பாவியை மன்னிப்பான் அல்லா எல்லாரையும் மன்னிப்பான் ஆனால் இல்லல் முஜாஹிரூன் பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடியவர்கள் அந்த பாவத்தை கொண்டு பெருமைப்படக்கூடியவர்கள் ஒரு பாவத்தை ராவேல செஞ்சுத்தான் பாவேல கைத்து ஒரு பாவத்தை செஞ்சுத்தான் அதை வீடியோ பண்ணிக் கொள்றாங்க செஞ்ச பாவத்தை வீடியோ பண்றாங்க அவங்களாகவே வீடியோ பண்ணிக் கொள்றாங்க ஏன் அதை பார்த்து ரசிக்க வேண்டும் சுபகானந்தா தான் செஞ்ச பாவத்தை கூட திருப்பி பேசாதே என்று மாறுக்கிறது அல்லாஹ் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு பாவத்தை நீங்க செஞ்சிட்டு அந்த பாவத்தை இன்னமும் தட்ட பேசுறதில்ல உங்களுக்குள்ளேயே நீங்க பேச வேண்டாம் நீங்க அல்லா மன்னிக்க கூடியவன் அல்லா சௌபா செய்ய அல்லா மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்று சொல்லி நாங்கள் ரப்பி பக்கமாக மீற வேண்டும் ஆனா அப்படி அல்ல அவர் செய்த பாவத்தை அவர் செய்த அட்டகாசத்தை அவர் ரெக்கார்ட் பண்ணி அதை பிலிமாக ஆக்கி அவர் பிக்சராக மாற்றி அந்த நண்பர்களுக்கு அனுப்புறாரு இதை கொஞ்சம் பாருங்கோ சொன்ன சொந்தமாக அனைவர் சொந்தம் முஜாஹா ஒரு பாவத்தை செய்வாரு அல்லா அந்த பாவத்தை மறைச்சிட்டான் யாருக்குமே அந்த பாவத்தை காட்டல அல்லாதுக்கு அதை குளிய மூடித்தான் அது யாருக்கும் தெரியாது வெளியாக இல்லை ஆனா அவனாக வெளியே வந்து அவராக வந்து சொல்றாரு நான் ராவு இந்த கசினோக்கு போனேன் ராவு நான் இப்படி இருந்தேன் ராவு இதை செஞ்சேன் நான் ராவு இப்படி கடத்தினேன் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில இதை பேசுறது மட்டுமல்ல அந்த செய்திகளை மக்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க என்றிருந்தால் உங்களுடைய செய்தி என்ற செய்தி எப்படி இருக்கும் அல்லா ஆகியத்தான வாழ்வரசியமாக்குவாராக அல்ல ஆவியத்தை தந்தருவானாக அன்புக்குரிய சகோதரே இமாம் இந்த ஹதீஸை விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க அல் முஸ்தஃபி பிமா யர்தகிபுஹு அகல் இஸ்மன் மின் அல் அல் முஸ்தகலில் ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரே தப்பித்தவரே பாவத்தை செஞ்சிட்டாரே தெரியாம அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானா எந்தெந்த பாவங்களுக்கு அல்லாஹ் எங்களை விட்டு மறைத்து விட்டான் அவரை மறைத்து விடுவானா தான் செஞ்ச பாவத்தை தானாக மறைச்சி குடிய தொழில் கூட்டி விட்டாரே அவருடைய பாவம் ரொம்ப சின்ன பாவம் ஒரு சின்ன பாவத்தொத்தர் ஒத்தர் செஞ்சுட்டு பகிரங்கமாக வெளியமைத்து பேசுவார் இருந்தால் அவருடைய பாவம் தெரிஞ்ச பாவம் இந்த பாவத்தை ப்ரொமோட் பண்ண வேண்டும் மூணாவது ஒரு பாவம் மூணாவது ஒன்று இந்த செய்திகளை இணையதளங்களிலூடாக மக்களுக்கு போவர் செய்கிறோம் இதனால் வரக்கூடிய மூணாவது ஒன்று தான் அல் குரான்ல வந்திருக்கிற எந்த ஒரு பாவமான கருணத்தையும் மக்களுக்கு மத்தியில் ப்ரொமோட் பண்ணக்கூடாது மக்களுக்கு மத்தியில் ப்ரொமோட் பண்ண வேண்டாம் إن الذين يحبون أن تشيع الفاحشة بالذين آمنوا لهم عذاب عليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون قرآن மிகத் தெளிவாக சொல்லுகிறது குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது ஒரு நாளும் எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு பாவமான அருவருப்பான அசிங்கமான மாணவங்க மாணவம் அதாவது கேடுகட்ட எந்த ஒரு பாவத்தையும் மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்த வேண்டாம் அதை யாரு பரத்துவார்களோ அதை யாரு அதை யாரு மக்களுக்கு மத்தியில பரத்த இல்ல பரத்தினா நல்ல மட்டும் விரும்புறாங்க இன்னல்லதீன அல்லா சொல்ல பரத்துறாங்கன்னு சொல்லி அல்லா இல்ல பறத்துறாங்கன்னு சொல்லி அல்லா சொல்லுகிறான் இன்னல்லதீனூட அவங்க விரும்புறாங்க இத பறத்தினா நல்லம் இதை நாங்க ப்ரமோட் பண்ணுவோமே இதை நாங்க மக்களுக்கு அறிமுகப்படுத்துவோமே இதை மக்களுக்கு நாங்க இதை சொல்லிக் கொடுத்தால் நல்லதே என்று சொல்லி விரும்பக்கூடியவர்களை பற்றி எல்லாம் சொல்லுகிறான் இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅ الفاحشة بالذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون قال الإمام البغوي இந்த ஆயத்துக்கு கீழே இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க يحبون أن تشيع الفاحشة يعني يظهر ويذيع الزنا ஜினாவை ப்ரமோட் பண்றாங்க முஸ்லீம் வியாபாரிகளே வியாபாரிகளே வர்த்தகர்களே மிக வினயமாக சொல்லுகிறேன் கலண்டர் அடிக்கிறீங்க ஆல்ரெடி அடிச்சிட்டீங்களா அதுல பெண்களுடைய பிக்சர்ஸ் இருக்குதா ஜினாவுடைய அறிமுகம் இருக்குதா அதை கிழிச்சு வீசுங்க சில சௌபா ஒரு பிக்சரை கடிச்சிருக்க கொண்டே கிடைக்கிறீங்க வீட்டுல சம்டைம் அவட கலண்டர் அல்ல வேறொரு கம்பெனி கலண்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அதுல சில பிக்சர்ஸ் இருக்குது லேடிஸ் உடைய சில பிக்சர்ஸ் இருக்குது ஹராமான காட்சிகள் இருக்குது இதை கொண்டைக்கு வீட்டில் வைக்கிறீங்களா உங்களை ஆபீஸ்ல வைக்கிறீங்களா உங்களோட பர்ஸ்ல இருக்கிற கேலண்டர்ல இருக்குதா அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பு சகோதரர்களே வாழ்க்கையில ஞாபகத்தில் வைத்தோம் சைட்ல சம்டைம் எங்களுடைய ஸ்மார்ட் போன்ல ஒரு சைட்ல ஒரு ஆப்ல குரான் இருக்குது இன்னும் ஒரு ஆப்ல வேற பாவமான கர்மம் இருக்குது இது என்ன நியாயம் இது உங்களோட கையில் உள்ள மொபைல் போன்ல ஒரு ஆப் இருக்குது குரான் அதனுடைய குரான் இருக்குது இன்னும் ஒரு ஆப்ல போனோகிராபிக் பிக்சர்ஸ் வச்சு கொண்டிருக்கிறீங்க நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் புராணுக்குள்ள கொண்டு போய் இந்த பிக்சரை வைப்பீங்களா அல்லது அந்த பிக்சருக்குள்ள புராணம் கொண்டு போய் வைப்பீங்களா எதை செய்வோம் எதை செய்வோம் ஒரு கையில குரான் இருக்கிறது அந்த குரான் ஒருவர் ஒரு பெண்ணுடைய பிக்சர் அடிச்சா எவ்வளவு ஆத்திரப்படுவோம் எவ்வளவு கேவலமா பார்ப்போம் இது கேட்டா கோபப்படுவோம் இன்னைக்கு எங்கட போன் அதான இருக்குது புகாரியம் இருக்குது முஸ்திகை வச்சுக்கொண்டோம் திருவிதியை வச்சுக்கொண்டோம் புகாரை வச்சுக்கொண்டோம் இன்னும் எத்தனை பெண்களுடைய பக்கம் இருக்குது அன்பு வாலிபர்களே அன்பு சகோதரர்களே இதுக்கு சௌபா செய்வோம் இந்த பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் சொல்லுகிறான் பாவத்தை பிரமோட் பண்ணினான் நல்லம் என்று சொல்லக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆஹ்ராவில் மாத்திரமல்ல துனியாவிலும் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது வாழ்க்கையில நல்ல ஞாபகம் கொள்ளுங்கள் ப்ரமோட் பண்ணக்கூடியவர்கள் ஜினாவுக்கு பின்னால போகக்கூடியவர்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆக பெரிய சென்டென்ஸ் பெரிய வேதனை சோதனை என்ன தெரியுமா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நாளும் இன்பம் காண மாட்டார்கள் மனைவியை பார்த்தால் வெறுப்பு ஏற்படும் குழந்தைகளை பார்த்தால் சுமையாக தென்படும் ஜினாவுல பிறக்க உள்ளவர்களை உள்ளவர்களை பார்க்கலாம் அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் நீங்கள் ஜினாவின் பக்கமாக நெருங்க வேண்டாம் நீங்க பக்கமாக போக வேண்டாம் அது கெட்ட ஒரு பாதை அந்த பாதையில நீங்க ஞாபகத்தில் உங்களுடைய பரம்பரையும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய சிறார்களும் உங்களுடைய மனைவியும் அந்த பாவத்தை செய்யாம மூத்தாகப்பட்டாங்க சொன்னாங்க அறிந்து கொள் இன்ன எந்த ஜினாவை நீங்க ப்ரொமோட் பண்றீங்க எந்த ஜினாவில நீங்க இன்வால்வ் இன்வால்வ்மெண்ட் ஆயிக்கிறீங்களோ அந்த ஜினாவை பத்தி நினைச்சுட்டாங்க நாம நான் சாமி சொன்னாங்க நீ செய்யக்கூடிய விசாரம் இருக்கிறதே அது ஒரு கடன் அது ஒரு கடன் ஒத்தட்ட கடன் வாங்கி இருக்கிறாய் ஒத்தட்ட கடன் வாங்கி இருக்கிறாய் அந்த கடனை போன்ற மனைவி நிறைவேற்றுவார் அந்த கடனை போன்ற புள்ள நிறைவேற்றும் அந்த கடனை உடைய குடும்பத்தில் யாராவது நிறைவேற்றுவாங்க இது நான் சொல்ல இல்ல ஹிஜரி ஆயிரத்தி நூத்தி ஐம்பதுகள்ல பிறந்து இருநூத்தி நாலுல மௌத்தான முகமது அழகி தீவானு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க நீ தினா செஞ்சுட்டு வந்தால் அது எங்கேயும் செய்யலாம் உலகத்தில் எங்கேயும் செய்யலாம் பிரச்சனை இல்லை யாருக்கும் தெரியாம செய்யலாம் ஆனால் அதனுடைய விளைவுகளை போன்ற குடும்பம் செய்து காட்டுவாங்க போன்ற பிள்ளைகள் செய்து காட்டுவாங்க எனவே பிரி இஸ்லாமியர்களே அன்பு சகோதரர்களே ஜினாவுடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜினாவுடைய சமூகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜினாவை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்றிருந்தால் நாங்கள் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவோம் அல்லாஹு நாம் அனைவர்களுக்கும் உண்மையான சௌபாவை நசீவாக்குவாரா இப்படிப்பட்ட ஹராத்தை விட்டு பாதுகாப்பாராக எங்களுடைய சிறார்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் வாழ வைப்பார்கள் யாவா நாங்கள் செய்த பாவங்களுக்கு தோபா செய்கிறோம் எங்களை மன்னித்து சொல்வாயாக எங்களை மன்னித்த சொல்வாயாக எங்களுக்கு உண்மையான தோபாவை செய்வாங்க நீ தௌபா செய்யக்கூடிய மக்களுடைய தௌபாவை விரும்பக்கூடிய மௌத்துக்கு முன்னால் செய்த அத்துணை பாவங்களுக்கும் தௌபா செய்துவிட்டு மரணித்து தோப்பி செய்வாயா எங்களை விளைவர் தருவாயா The more lectures, visit slhub.com.